முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் தயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு முக்மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் ஐசத் அல்லாஹ் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவளுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஹைத்துமாகும் கண்ணியமிக்கமில்லான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே ஒரு புனிதமான மகத்துவமான ஒரு கண்ணியமான ஒரு நாள்ல அல்லாவுடைய கட்டளைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடமாகிய மஸ்ஜிதுல எங்க எல்லாருக்கும் ஒன்று கூடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது அல்ஹம்து இல்லா தும் அல்ஹம்து இல்லா வெள்ளிக்கிழமையுடைய தினம் என்று சொல்லி சென்னாலே நபி அலை சலாத்து வசலாம் ஹதீஸ்ல பல சிறப்புகளை சொல்லி காட்டினார் எந்த அளவுக்கு என்றால் ஆதமலை அலைஹி வசலாம் பிறந்த நாள் ஆதமலை அலைஹி வசலாம் இறந்த நாள் தையாமத் என்று செல்லக்கூடிய அந்த கடைசி நாள் வரக்கூடிய நாள் சூரியன் மேற்குல உதிக்கக்கூடிய நாள் மனிதர்கள் ஜிங்களை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அல்லாவுடைய பயத்தால அச்சத்தால நடுங்கக்கூடிய ஒரு நாள் ஏழைகளுடைய பெருநாள் என்பதாகவும் பல வர்ணனைகள் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படியான ஒரு நாள்ல ஆ என்று செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒன்று கூடல் எங்களுடைய பார்வையில ஆ என்று சொல்லி செல்றது ஜும்மாவுடைய தினத்தில இமாம் மிம்பருக்கு ஏறுவாங்க ஒரு கொத்துபா ஓதுவாங்க அதுக்கு பின்னால ரெண்டு ரக்கா தொழுவிப்பாங்க இந்த அமைப்புல ஒரு அவருக்குள்ள விவாதத்தாக அமலாக எங்களுடைய பார்வையில சர்வ சாதாரணமாக இருக்கலாம் ஆனா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஜும்மாவுடைய கடமையை பத்தி தவறானில வரக்கூடிய ரிவாயத் என்பதாக நினைக்கிறேன் மூசா அலேஹி சலாத்து வசலாத்துடைய காலத்துல ஒரு சம்பாஷணை அல்லாஹு தாலா மூசா அலேஹி சலாத்து வசலாத்தோட அதிகமாக பேசுவாங்க அதுக்கு தான் மூசா அலைஹி சலாத்து வசலாத்துக்கு கலீமுல்லா அல்லாவோட அதிகம் பேசக்கூடிய ஒரு நபி என்பதாக சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில அல்லாஹோட பேசக்கூடிய நேரம் மூசா அலைஹி சலாத்து வசலாம் சொல்றாங்க யா அல்லாஹ் என்னுடைய கவும்ல என்னுடைய கூட்டத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார் அவர் ஐநூறு வருஷமாக உனக்கு அமளிவாதத்துக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார் ஐநூறு வருடங்கள் அவர் அமளிவாதத்துக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இவரை பற்றின தியாமத்துடைய நாள் இவரை பற்றி உன்னுடைய நிலைப்பாடு என்ன அல்லாஹு தாலா சொல்லுவானா மூசா நீங்க சொல்றீங்க ஐநூறு வருடமா ஒரு மனிதன் அமல் செஞ்சதை பத்தி ரொம்ப பெருமையா சந்தோஷமா சொல்றீங்க சந்தோஷப்பட வேண்டிய விடயம் தான் இருந்தாலும் பின்னுக்கு ஒரு உம்மத் வருவாங்க பின்னுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அவங்களுடைய உம்மத் என்ற பெயர்ல அவங்க வாரத்துல ஒரே ஒரு நாள் ஜும்மா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒன்று கூடல்ல உண்டாகி அதுக்கு பின்னால தலைவாங்க ஐநூறு வருஷத்துடைய அமல அந்த ஜும்மாவுடைய நாள்ல எடுத்துட்டு வைத்துடுவாங்க சுபகானந்தா கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஜும்மா என்றது இதுதான் அதே போல கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஜும்மாவுடைய கூலி ஒவ்வொரு மனிதனுக்கும் பூர்த்தியாக கிடைக்கணுமா நாங்களும் ஒரு ஆசை வைக்கலாம் அல்லாவிடத்துல இறைஞ்சலாம் இந்த ஜும்மாவுடைய கூலி எங்களுக்கு பூர்த்தியாக கிடைக்கணும் என்பதாக உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்க முதலாவது ரெண்டு பேருடைய முயற்சி எல்லாம் சீராக இருக்கும் இந்த ஜும்மாவுடைய பூர்த்தியான கூலி ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டுமா முதலாவது பேசக்கூடிய இமாம்கள் மிம்பர்ல ஏறக்கூடிய கூடிய உலமாக்கள் இவங்களோட எஹ்லாஸ் சீராக இருக்கும் எங்களுடைய திறமையை காட்டக்கூடிய இடம் அல்ல இது எங்களுடைய பேச்சு திறமையை மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய இடம் அல்லது எங்களுடைய அறிவை மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய இடம் இல்லை இது லில்லாஹி நான் அல்லாஹுக்காகவே இந்த மிம்பர்ல கால் வைக்கிறேன் ஏதோ அல்லா நாடினால் நான் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறேன் இப்படி கிளாஸோட மன தூய்மையோட அந்த ஆளின் ஏறும் அதே போல கேட்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய மூங்கள் அந்த குத்துபாவை செவியடிக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு கேட்கணும் என்ற அஹ்லாசோட நாங்க தான் எத்தனையோ உலமாக்கள்ல பயான் கேட்டிருக்கிறோமே எத்தனையோ பெரிய உலமாக்கள் ஏறிட்டாங்க இறங்கிட்டாங்க எத்தனையோ பெரிய பெரிய ஆளுங்களுடைய பேச கேட்டுட்டோம் இவர் என்ன புதுசாவா சொல்ல போறார் இந்த அமைப்புல வேற வேற நீயத்துல இஹ்லாஸ் இல்லாத அமைப்புல எந்த மனிதன் இந்த குத்துபாவை கேட்பாரோ அந்த மனிதன் அல்லாஹ் பாதுகாக்கணும் குத்துபாவுடைய பூர்த்தியான கூலி அந்த மனிதனுக்கு கிடைக்காது எனவே இந்த புனிதமான நாள்ல இந்த புனிதமான கடமையுடைய பூர்த்தியான கூலி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு எங்களுக்கு வழங்குவானாக அத்தோட இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவானாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே ரமலானுடைய காலத்தை நாங்க வழி அனுப்பி வச்சுட்டோம் ரமலானுடைய காலம் எங்களை விட்டுட்டும் வைத்துட்டு அதனுடைய முதலாவது வழி அனுப்பி முதலாவது ஜும்மால காலடி எடுத்து வச்சிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய எல்லாருமே நல்லடியார்களே இந்த ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல விடயங்களை வலியுறுத்தி கொண்டு இருந்துச்சு முதலாவது ரஹ்மத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதம் மகப்பிரத்தின் பக்கம் போகக்கூடிய மாதம் நரக விடுதலையுடைய மாதம் அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒற்றுமையுடைய மாதம் தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய மாதம் அதிகமாக நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம் இப்படி ஒவ்வொரு பல விடயங்களை ரமதான்ல ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாதத்துல எங்களுக்கு வகுத்து தந்து கொண்டு இருந்தார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்க எல்லாருக்கும் தக்குவா வந்திருக்குதா இல்லையா ரெண்டாவது விடயம் நாங்க மப்பிரத்தை பெற்றுக்கொண்டோமா இல்லையா ரெண்டாவது விடயம் நரக விடுதலை அது ஈக்குதா இல்லையா ரெண்டாவது விடயம் உள்ளத்துல கைய வச்சு ஒவ்வொருத்தரும் யோசிங்க சில விடயங்களை அல்லாவுடைய பயம் என்றது ரெண்டாவது அல்லாவுடைய மஹப்பத் அல்லாவுடைய இறக்கம் இந்த ரமலானுடைய மாதம் எத்தனை பேருக்கு வந்திருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே பயத்துல அமல் செய்யறது வேற அல்லா தண்டிப்பான் அல்லா நரகத்துக்கு அனுப்புவான் இந்த பயத்தை நான் சொல்லல அல்லாவோட இறக்கம் அதை எவ்வளவு குதிரத்துள்ளவன் எங்களுக்கு எவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கிறான் சந்தோஷமான வாழ்க்கை உலகத்துல தந்திருக்கிறான் அல்லாவோட மகப்பத்தோட இறக்கத்தோட எத்தனை பேர் இந்த ரமலான கழிச்சோம் இது வரைக்கும் அல்லாவுடைய மகப்பத் எத்தனை பேருடைய உள்ளத்துல இருக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அமல்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் கட்டளைக்காக வேண்டி செய்யறது இரண்டாவது விடயம் அடே மகப்பத்துக்காக வேண்டி எத்தனை பேர் அமல்கள் செய்யறோம் மகப்பத் ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய மகப்பத் வந்துட்டா தொழுகையில பொடுப்போக்கு வராது அமல்கள்ல பொடுப்போக்கு வராது அடே கட்டளைக்காக வேண்டி அவன் செய்வான் அது ரெண்டாவது அவன் அல்லாவுடைய மகப்பத்துக்காக வேண்டி செய்வான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதிகாரத்தால சாதிக்காத ஒரு விடயத்தை கூட அன்பால சாதிக்கலாம் என்றுவா அடே அல்லா கட்டல அதிகாரம் அல்ல அடே அல்லாவுடைய அன்பால எத்தனை பேர் இது வரைக்கும் அமல்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த ரமலானுடைய மாதம் அல்லாவுடைய அன்பை எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு பெற்று தந்துச்சு நான் மீட்டு மீட்டு சொல்றேன் அல்லாவுடைய பயம் ரெண்டாவது அல்லாவுடைய மகப்பத்தில் எத்தனை பேர் அமல்கள் செய்கிறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவோட மகப்பத் வைத்த ஒரு மனிதன் உலகத்தில் அடையாளம் காட்டப்பட மாட்டார் உலகத்தில் அவர் அடையாளம் காட்டப்பட மாட்டார் துனியாவோட சமூகத்தோட ஒரு மனிதன் தொடர்பு வைக்கிறாரா அவர் சமூகத்தில் அடையாளம் காட்டப்படுவார் உதாரணம் ஒரு பிரசிடென்டோட ஜனாதிபதியோட இவருக்கு தொடர்பு இருந்தா இந்த மனிதன் ஜனாதிபதியோட தொடர்பு இருக்குது இவருக்கு அரசியல் தொடர்பு இருக்குது இவருக்கு போலீஸ்காரனோட தொடர்பு இருக்குது இவருக்கு எம்எல்ஏயோட தொடர்பு இருக்குது இப்படி உலக ரீதியில தொடர்பு வைத்தா அந்த மனிதன் சமூகத்தில் அடையாளம் காட்டப்படுவார் ஆனா கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாவோட மகப்பத் வைத்த ஒரு மனிதன் அல்லாவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சமூகத்துல ஒரு நாளும் அடையாளம் காட்டப்பட மாட்டார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அமல்கள் செய்யக்கூடிய நேரம் உதாரணம் ஒரு மனிதனோட உலகத்துல நாங்க மகப்பத் வைக்கிறோம் அவன் என்ன பேச்சுக்கள் சொன்னாலும் நாங்க கேட்போம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பனேன் உங்களோட மேல பயத்தில் அல்ல உங்களோட மேல இருக்கக்கூடிய மஹப்பத்தில் அதே போல உள்ளத்தால யோசிங்க அல்லா சொல்லித்தான் அல்லாத பயம் இருக்கிறானோனும் அதை விடவும் அல்லாவுடைய மகபத் யால நீ சொல்லிட்டியா மறுபேச்சு இல்ல ரப்பே நான் செய்யறதுக்கும் தயார் இந்த மகப்பத் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வரும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யாரே எனவே உள்ளத்தால யோசிங்க மஹமூது என்று செல்லக்கூடிய ஆரம்ப காலத்துல வாழ்ந்த ஒரு இமாம் ஒரு அரசன் அவருடைய காலத்துல அவருடைய சபையில ஒரு அடிமை இருக்கிறார் ஒரு அடிமை அந்த அடிமையோட இவர் சரியான இறக்கம் அவருடைய பெயர் அயாஸ் என்று சொல்லக்கூடிய அடிமை அவரோட சரியான மகபத் இறக்கம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பக்கத்தில் இருந்த மந்திரிமார்கள் அமைச்சர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க இத்தனை புத்திஜீவிகள் படித்த மக்கள் எல்லாம் இந்த அரசு சபையில் இருக்கிறோம் ஆனா அரசர் அந்த அடிமையோட இறக்கம் வச்சிருக்கிறார் என்ன காரணம் பைத்த அரசர்கிட்ட கேட்டுடுவோம் போறாங்க பைத்த விசாரிக்கிறாங்க அரசே இப்படிதான் நாங்க எல்லாம் புத்திஜீவிகள் படித்த மக்கள் இருக்கிறோம் ஆனா நீங்க அந்த அடிமையோட இறக்கம் வச்சிருக்கிறீங்களே என்ன காரணம் என்ன காரணம் சொன்னாங்க உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன் வாங்க சொன்னாங்க ஒரு அமைச்சரை காட்டி அரசு சபையில இருக்கக்கூடிய ஒரு மந்திரிக்கு சொன்னாங்க வைத்து இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பெருமதியான ஒரு கல் வைரத்தை எடுத்துட்டு வாங்க இவங்க போறாங்க பைசா எடுத்துட்டு வந்து சொல்றாங்க அரசே இதுதான் இந்த நாட்டுல மிகவும் விலை உயர்ந்த ஒரு வைரம் விலை உயர்ந்த ஒரு வைரம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அவங்க சொல்றாங்க அப்படியா சொன்னாங்க அதை தூக்கி போட்டு கீழே உடையுங்க உடனடியாக மந்திரி சொன்னார் அரசு இது உடைக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல இதை நாங்க இப்படி வேஸ்ட் பண்ணப்படாது வீண் விரயம் செய்யப்படாது ஏனென்றால் இது எங்கேயும் கிடைக்காது ரொம்ப பெருமதியான கல்லு ரொம்ப பெருமதியான ஒரு விடயம் அதனால இதை நாங்க இப்படி செய்யறது தவறு அப்படியா சொன்னாங்க அடுத்தவருக்கு கொடுங்களே அடுத்த மந்திரிக்கு கொடுக்கறாங்க கேட்கிறாங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவரும் பெருமையாக சொல்றாரு சொன்னாங்க தூக்கி போட்டு உடையுங்க உடைக்கிறாரு இல்லை சொன்னாங்க அடுத்தவரு கொடுங்க ஒவ்வொருத்தராக கை மாறி மாறி வருவது கடைசியாக அயாசுடைய கையில வந்துட்டு அந்த அடிமையுடைய கையில சொன்னாங்க அரசர் அயாஸ் இந்த கல்லை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே முத்த பத்தி அவரும் சொன்னாங்க அரசு இப்படி பெருமதியான ஒரு விடயம் இது எந்த நாட்டிலும் கிடைக்காது ரொம்ப விலை உயர்ந்தது இப்படி சொல்றாங்க அயாஸ் தூக்கி போட்டு உடையங்களே எட்டுத்தாறு அடிச்சாறு தூளாக வைக்கும் கிட்ட இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாம் அப்படியே கோவத்தில் எழுந்துட்டாங்க சொன்னாங்க அயா உனக்கு புத்தி இல்லையா நீ கொஞ்சமும் யோசிக்க மாட்டியா இது எவ்வளவு உயர்ந்த வைரம் என்பதா உனக்கு தெரியுமா இவங்க எல்லாம் ஏசக்கூடிய நேரம் அரச சொல்லாங்க கொஞ்சம் இருங்க நான் விசாரிக்கிறேன் சொன்னாங்க அயாத் இதனுடைய பெருமதி இதனுடைய விலை மதிப்பு உங்களுக்கு தெரியவா சொன்னாங்க அரசே எனக்கு நிச்சயமாக தெரியும் இது எவ்வளவு பெருமதியான வைரம் என்று சொல்லி எனக்கு உறுதியாக தெரியும் கேக்குறாங்க அப்ப ஏனப்பா தூக்கி உடைச்சிங்க சொன்னாங்க இந்த முத்து இந்த கல்லு இந்த வைரம் பெருமதி என்பது எந்த சந்தேகமும் இல்ல அரசே அதை விட உங்களோட பேச்சு எனக்கு பெருமதி இத தூக்கி போட்டு உடைக்கிறது லேசி உங்களோட பேச்சுக்கு மாற்றம் செய்யறது எனக்கு கஷ்டம் சுபகானந்தம் கண்ணியத்துக்குரிய நல்லது நல்லடியார்களே நான் என்ன செல்ல வாரன் என்றா இந்த நல்லா உட வரும் இந்த மகப்பத்தான் யார நீ என்ன சொல்லிட்டியோ அதை செய்யறன் ரப்பே இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாத்துடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க ஏன் அல்லாவுடைய நண்பன் என்பதாக சொல்லப்படுவது ஏன் நண்பன் அது எத்தனையோ வருடத்துக்கு பின்னால கிடைத்த மகன் இஸ்மாயில நீங்க கொலை செய்யுங்க நீங்க கழுத்து அறுத்து போடுங்க திருப்பி ஒரு வார்த்தை கேட்கலையா அல்லா என்னுடைய மகனை அறுத்தா உனக்கு என்ன கிடைக்க போகுது என்னுடைய மகனுடைய ரத்தத்தை ஓட்ட செய்யறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றுமே சொல்லலையா அல்ல நீ சொல்லிட்டியா அது மவனாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் களத்தை அறுப்பன் அவ்வளவுதான் யா அல்ல அல்லா இந்த மஹப்பத்தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதர்களிடத்திலே வரும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே அல்லாவோட தொடர்பு வைத்த மனிதன் சமூகத்தில் அடையாளம் காட்டப்பட மாட்டார் ஒரு கரீபான ஒரு வாழ்க்கைய ஒரு பரதேசிய போல உலகத்துல வாழ்வாரே தவிர ஒரு நாளும் சமூகத்தால இவர் இந்த மனிதன் அல்லாவோட தொடர்பு வைத்த மனிதன் ஒரு நாளும் அடையாளம் காட்டப்பட மாட்டார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே இங்க இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஒரு நாளை நாங்க சந்திக்கிற இருக்கிறோம் அதுதான் செய்யாமத்துடைய நாள் அதிபயங்கரமான ஒரு நாள் கண்ணியத்துக்குரிய நல்லடி நல்லடியார்களே இந்த கியாமத்துடைய நாளை பத்தி உலமாக்கள் எழுதுறாங்க அல்லாஹும் குரான் சொல்றான் ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் தொடக்கம் கடைசியாக வந்த மனிதன் வரைக்கும் எல்லா மனிதர்களையும் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல ஒரே இடத்துல ஒன்று கூட்டக்கூடிய ஒரு நாள் தான் கியாமத்துடைய நாள் நாங்க யோசிக்கலும் அல்லா ஆதமே வெளிப்பாட்டுவானாமே ஆதம் அலை சலாத்துக்கு பின்னால வந்தவங்களே வெளிப்பாட்டுவானாமே எங்கட அப்பட அப்பவே வெளிப்பாட்டுவானாமே ஒரு ஆண்ல அல்லா சூரத்துல் வாக்கியால சொல்றான் இலாமி ஒத்தர் விடாம ஆதம் அலை சலாம் தொடக்கம் கடைசியாக வந்த மனிதன் வரைக்கும் செய்யாமத்துடைய நாள்ல நாங்க ஒன்றாக கொண்டு வருவோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அது எப்படியான நாள் தெரியுமா பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கூட தன்னுடைய சிசுவுக்கு பால் கொடுக்கிறதுக்கு மறக்கடிக்கப்படக்கூடிய நாள் கையில இருக்கக்கூடிய கை குழந்தைகளுடைய தலைகள் நரைமுடிகளாக மாறக்கூடிய நாள் நூ அலைஹி சலாத்து வசலாம் தன்னுடைய தவற நினைச்சு அழக்கூடிய நாள் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் தன்னுடைய மூணு தவற நினைச்சு கண் கலங்கக்கூடிய நாள் ஆதம் அலை சலாத்து வசலாம் தன்னுடைய ஒரு தவற நினைச்சு கவலைப்படக்கூடிய நாள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மட்டுமல்ல உலகத்தில் எவ்வளவு ஆட்சி அதிகாரத்தோட செல்வ செழிப்போட வாழ்ந்தாலும் கால்ல போடுறதுக்கு செருப்பும் இல்லாம உடுக்கிறதுக்கு உடுப்பும் இல்லாம நிர்வாணமா நிப்பாட்டப்படக்கூடிய நாள் அந்த கியாமத்துடைய நாள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல மேலும் சொல்றான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் எவ்வளவு பயங்கரமான நாள் என்றா அது எவ்வளவு பயங்கரமான ஒரு நாள் என்றா அந்த நாள்ல மனிதர்கள் சுகாரா போதையுடையவர்களா இருப்பாங்க ஒரு போதை மருந்து பாவித்த மனிதர்களை போல திரிவாங்க அல்லா குரான்ல சொல்றான் அவங்களுக்கு உண்மையாகவே போதை இல்ல அவங்க உண்மையாகவே போத பாவிக்கல்ல வல பின்ன சதீர் அல்லாவுடைய புடியுடைய கடினம் அது அதுதான் அவங்க போதையுடையவர்களாக இருப்பாங்க செய்யாமத்துடைய நாள் அல்லாஹ் அல்லாஹின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல எங்க எல்லாத்துக்கும் தெரியும் அல்லாவுடைய அரசு சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார் நாலு பேர் நாலு பேர் அவர்களை பற்றி கிதாபகல்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது ஒரு மலக்குக்கு ஒரு மலக்குடைய ஒரு தோல் புஜத்துக்கும் இன்னும் ஒரு தோல் புஜத்துக்கும் இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட ஐநூறு வருடத்துக்கு மேலால கெப் இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாண்டமான மலக்குமார் நாலு பேர் ஆனா அல்லா குரான்ல சொல்றான் கையாமத்துடைய நாள் வயமிலு அரச சமானியா கையாமத்துடைய நாள் அல்லாவுடைய அரிச சுமக்கக்கூடிய மலக்குமார் எட்டு பேர் நாலு பேர் தான் இருந்தாங்க எட்டு பேர் ஏனென்றா அல்லாவுடைய கோபத்துடைய உஷ்ணம் அது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்படியான ஒரு நாளை நாங்க சந்திக்க இருக்கிறோம் அந்த நாள்ல தான் ஒவ்வொரு மனிதனும் அல்லாவோட வைத்த தொடர்பு வெளிக்கொண்டு வரப்படக்கூடிய நாள் அல்லாவோடு நாங்கள் எல்லாம் ரகசிய தொடர்புகள் வைத்திருப்போம் இந்த ரகசிய தொடர்புகள் பகிரங்கமாக சொல்லப்படக்கூடிய நாள் அந்த நாள்ல பணக்காரர்களுக்கு மதிப்பில்ல செல்வ செழிப்போட வாழ்ந்தவர்களுக்கு மதிப்பில்ல ஆட்சி அதிகாரத்தோடு இருந்தவர்களுக்கு மதிப்பில்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அந்த நாள்ல மதிப்பு அல்லாவோட தனியான தொடர்பு வைத்த மனிதனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாருமே நல்லடியார்களே உள்ளத்தால யோசிங்க எனக்கும் அல்லாவுக்கும் என்ன தனியான தொடர்பு இருக்குது நான் உலகத்தில் இத்தனை காலம் வாழறன் முப்பது வருஷம் நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது அல்லாவுக்கும் எனக்கும் மாத்திரம் தெரிஞ்ச ஒரு அமல் இருக்குதா நான் சொல்லல் அஞ்சு நேரம் கடமை எல்லாரும் பாக்கிறதுக்காக வேண்டி செய்யலாம் அடே எனக்கும் ரப்புக்கும் மாத்திரம் தெரிஞ்ச ஒரு அமல் என்ன இருக்குது உலகத்துல அது ஒரு பத்து ரூபா சதக்கா கொடுக்கிறதாக இருந்தாலும் ஒரு பத்து சுபகானல்லா சொல்றோம் ஒரு லா இலாக இல்லல்லா ஒரு பத்து சொல்றோம் இந்த திக்கராக இருந்தாலும் எனக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தெரிஞ்ச ஒரு அமல் இருக்குதா உலகத்துல வெண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே யார் யாரோட ஒரு ரகசிய தொடர்புகள் வைக்கிறோம் யார் யாரோடையோ ரகசிய தொடர்புகள் வச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா அல்லாவோட தொடர்பு வைத்த மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் முகமது முன்கதிர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க கிதாபுல கிதாபுடைய பேர் ஞாபகம் இல்ல அதிகமாக புலங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிதாபு இந்த முகமது பின் முன்கதிர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க சொல்றாங்க ஒரு தடவை மதியினால பெரிய பஞ்சம் ஏற்பட்டு மிகப்பெரியது ஒரு பஞ்சம் அந்த பஞ்ச காலத்துல அந்த பஞ்ச நேரத்துல நான் என்ன செஞ்சேன் இஷாவுடைய தொழுகையை தொழுந்தேன் தொழுந்துட்டு மஸ்ஜிதுடைய வாசல்ல ஒரு தூணுக்கு பின்னால் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார் மக்கள் எல்லாம் வீட்டை நோக்கி பேசிட்டாங்க ஒரு மனிதன் வந்தார் மஸ்ஜிதுல யாரும் இல்ல நான் மாத்திரம் பின்னுக்கு இருந்தேன் அவர் வந்தார் ஒரு கம்பலியால் ஒரு கருப்பு புடவையால தன்னை மூடிக்கொண்டு வந்தார் முகத்தவர் அடையாளம் காட்டல் எனக்கு நேராக விறுவிரண்டு மஸ்ஜிதுக்குள்ள வந்தார் வந்து புது செஞ்சார் புது செஞ்சு தத்வீரை கெட்டி தொழுக ஆரம்பிச்சார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யாரே இவர் தக்பீர கட்டி தொழுகிறார் அந்த முகமது இவர் முன்கதிர் ரஹமத்துல்லாஹி அலே அவங்க சொல்றாங்க தக்பீர கட்டி தொழ ஆரம்பிச்சு கொண்டு போறார் நானும் யோசிச்சேன் அவர் இப்ப முடிப்பார் அப்ப முடிப்பார் தொழுகைய ஆனா முடிக்கவே இல்லை தொழுது கொண்டே இருந்தார் கடைசியாக கொஞ்சம் தஹஜுதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தலாத்த கொடுத்தார் சலாத்த கொடுத்தார் குடுத்துட்டு கைய தூக்கி துவா செஞ்சாரு யா அல்லா யா அல்லா மதீனால முழுக்க முழுக்க பஞ்சமாக இருக்குது யா அல்லா நான் துவா கேட்கிறது என்னென்றா முழு மதீனாவுக்கும் மலையுடைய தேவை இருக்குது யா அல்லா எங்கட மேல நீ மலையை தந்திடுவாயாக துவாவை கேட்டு கையை கீழே போடுறார் அல்லா மலையை உடனடியாக தந்துட்டார் சுபகாரம் கண்ணியத்துக்குரிய யார் ஹலே முகமது முன்கதிர் ரஹமத்துல்லா சொல்றாங்க அவரு துவா கேட்டதுதான் தாமதம் அல்லாஹ் மலை இறக்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால பஜருடைய அதான் சொல்லப்பட்டுச்சு மக்கள் பஜருக்கு வந்தாங்க வந்த மக்கள் அனைவரும் பஜருடைய தொலகையை தொழுந்துட்டு மலையில நலஞ்சு கொண்டுதான் வீட்டுக்கு போனாங்க அதுக்கு பின்னால் அதுக்கடுத்த நாள் நான் நின்றன் அதே போல இஷாவுடைய தொலகைக்கு பின்னால் அவர் வந்தாரு முகத்தை அடையாளம் காட்டல அவரை நான் வேற எந்த வஸ்துக்கும் காண்றல்ல சுபாக்கும் அவர் சுபாக்கு மாத்திரம் தான் வாரார் மற்றும்படி இஷாவுக்கு வாரல்ல மற்ற நாலு வஸ்துக்கும் அவரை நாங்க மசிதில காண்றல்ல இஷாவுக்கு பின்னால மாத்திரம் வருவாரு வந்து என்ன செய்வாரு தொலை ஆரம்பிச்சாரு அதே போல தொடர்ந்தாரு பஜருக்கு முன்னால தொலகையை முடிச்சாரு முடிச்சிட்டு கையை தூக்கி துவா செஞ்சாரு அதே போல அல்லா மலையை இறக்கினார் மறுபடியும் போறாரு நான் பஜூருடைய தொழுகையை தொழுந்து முடிச்சதுக்கு பின்னால அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஆவல் வந்துச்சு ஒரு ஆசை வந்துச்சு நான் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போனேன் பின்தொடர்ந்து போறேன் ஒரு வீட்டுக்குள்ள போனாரு வைத்து நான் சலாம் சொன்னேன் அஸ்லாம் வாலைக்கும் அவர் பதில் சொன்னார் வாலைக்கும் சலாம் கேட்டன் நீங்க யார் நீங்க அல்லாவுடைய ஒரு வழியாக தான் இருக்கணும் அல்லாவுடைய ஒரு நேசனாக தான் இருக்கணும் நீங்க வந்து துவா கேட்டோன்னே ரெண்டு நாள்ல கிதாபில் எழுதுறாரு அவர் முகமது பின் முன்கதி ரஹமத்துல்லா எழுதுறாங்க கிட்டத்தட்ட எவ்வளவு காலமா பஞ்சமா இருந்துச்சு இவர் கேட்ட ரெண்டு நாளுடைய துவால எத்தனையோ கால எத்தனையோ மாதத்துடைய பஞ்சம் ரெண்டு நாள்ல பறந்து போயிட்டு சுபகாரம் சொன்னாங்க நான் உங்களே சந்திக்கணும் சொன்னாங்க எனக்கும் உங்களுக்கும் சந்திக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை சந்திக்க வேண்டிய கட்டம் வந்தா நானே அவளைய சந்திக்கிறேன் அதோட செல்லிட்டு பேசிட்டாரு அதுக்கு அடுத்த நாள் நான் அவர் எதிர்பார்த்து கொண்டு இந்த நிஷாவுக்கு பின்னால வரல நான் போய்த்து அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே விசாரிச்சேன் நான் சந்தையில விசாரிச்சேன் முழு மதியனால விசாரிச்சேன் அப்படியான ஒருத்தரை நான் கண்டுகொள்ளவே இல்லை என்னத்துக்குரிய அல்லாஹின் நல்லடி யார்களே இது சம்பவத்துக்கு கீழால் உலமாக்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை எழுதுறாங்க முழு உலகத்துல அல்லாவோட வெளிரங்கமா தொடர்பு வைக்கக்கூடிய மனிதர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் அவர்களை விட அல்லாவோட தனியாக தொடர்பு வைத்த ஒரு மனிதன் ஒரு ஊர்ல இருந்தா அந்த ஊருடைய முழு பலாய் முசீபத்தும் இல்லாம வைத்திடும் அல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் உள்ள கால யோசிங்க எனக்கும் அல்லாவுக்கும் ஒரு ரெண்டு ரக்கா தொழுக சரி ரகசியமான ஒரு அமல் இருக்குதா கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் யார்களே இந்தியாவில ஒரு சம்பவம் இந்தியாவுக்கு போனவங்க இருப்பீங்க தாஜ்மஹால் எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கட்டிடமோ அத போல ஒரு ஆச்சரியமான ஒரு கட்டிடம் தான் புது டெல்லியில இருக்குது குத்தும்பினார் என்று செல்லக்கூடிய ஒரு கட்டிடம் இந்த குத்தும்பினார் என்று செல்லக்கூடிய கட்டிடத்தை கெட்டிடவங்க குத்துபுத்தீன் பக்தியார் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க இந்த குத்துபுத்தீன் பக்தியா அலைய அவங்க தன்னுடைய சக்கராத்துடைய நேரம் கடைசி நேரம் உயிர் போறதுக்கு முன்னால வசியத் ஒன்று செய்யறாங்க மரண சாசனம் ஒன்று செய்யறாங்க என்னுடைய ஜனாத நான் மௌத்தா போனதுக்கு பின்னால என்னுடைய ஜனாதவை தொல்விக்கக்கூடிய மனிதனுக்கு மூணு விதமான தகமைகள் மூணு விதமான குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படி இருந்தா மாத்திரம்தான் என்னுடைய ஜனாதாவை வரவு தொழுவிக்க முடியும் முதலாவது குவாலிபிகேஷன் என்னென்றா தெளிவாக கேளுங்க சொல்றாங்க முதலாவது குவாலிபிகேஷன் என்னென்றா அவர் பருவம் அடைந்ததுல இருந்து அவருக்கு தொழுகை எப்ப கடமை ஆகிட்டோ அதுல இருந்து இது நாள் வரைக்கும் அவர் தக்பீரத்துல் எஹராம் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப தக்பீர வாழ்க்கையில அவர் விட்டே ஈக்க கூடாது முதலாவது கண்டிஷன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் யார்களே ரெண்டாவது சொல்றாங்க ரெண்டாவது குவாலிபிகேஷன் தான் அதே பருவம் அடைந்ததுல இருந்து அவர் அசருக்கு முந்தின சுண்ணத்து நாலு ரக்காத் அல்லாஹும் சொல்றான் யாரெல்லாம் நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல யாரெல்லாம் அசருடைய முன்னுக்கு சுண்ணத்து நாலு ரக்கா சொல்லுவாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்பதாக நபியுடைய இதுவா இருக்கு நபியுடைய துவா ஓடுமா அவருடைய முன் சுண்ணத்தில் ஓடும் இந்த அசருடைய முன் சுண்ணத்தை அவர் வாழ்க்கையில விட்டே இருக்கக்கூடாது இது ரெண்டாவது நிபந்தனை சொன்னாங்க மூணாவது இன்னும் ஒரு நிபந்தனை தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லது யார்களே தெளிவாக கேளுங்க சொன்னாங்க அவர் பருவம் அடைந்ததுல இருந்து மகனம் இல்லாத எந்த ஒரு பெண்ணையும் தன்னுடைய கண்ணால பார்த்தே இருக்க கூடாது கண்டே இருக்க கூடாது முதல் பார்வை இஸ்லாத்துல அனுமதி இரண்டாவது பார்வை ஒரு வாழ்க்கையில பார்த்தே இருக்க கூடாது இப்படியான ஒரு மனிதன் இருந்தா அவரு தான் ஏத ஜனாதாவை தொழுவிக்கோணும் வெண்ணியத்துக்குரி அல்லாஹின் நல்லடி யார்களே இந்த மஸ்ஜிதுல மெம்பர்ல இருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு இந்த ஜனாதாவை முன்னுக்காவி தொழுவிக்க யாருக்கும் தைரியம் இல்லை ஏனென்றால் லேசான நிபந்தனையும் இல்லை கண்ணியத்துக்குரிய எல்லாவின் நல்லடியார்களே ஒரு மணித்தியாலம் போகுது ரெண்டு மணித்தியாலம் போகுது மூணு மணித்தியாலம் போகுது போகக்கூடிய நேரம் ஒரு வயசாலி மனிதன் வாரார் தாடி பழுத்த நிலைமை பரட்டையான ஒரு தலை தலப்பாவும் கெட்டப்பட்டிருக்குது ஜுப்ப உடுக்கப்பட்டிருக்குது தலைய தொங்க போட்ட வண்ணமாக மஜுமாவை பொழந்து கொண்டு வாராரு வந்து நேர ஜனாத கிட்ட போயிட்டு சொல்றாரு குத்துபுத்தீன் குத்துபுத்தீன் நீ என்னைய காட்டி கொடுத்துட்டாய் குத்துபுத்தீன் நீ என்னைய காட்டி கொடுத்துட்டாய் குத்துபுத்தீன் இது வரைக்கும் எனக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தொடர்பாக இருந்த ரகசியமான மூணு அமல்களை நீ வெளியில காட்டி கொடுத்துட்டாய் குட்டுபத்தீன் நான் உன்னுடைய ஜனாதாவை தொழுவிக்க மாட்டேன் தொழுவிக்காம விட்டால் இந்த ஜனாதாவை தொழுவிக்கிறதுக்கு வேற யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க அதுக்காக வேண்டி இந்த ஜனாதாவை தொழுவிக்கிறேன் அந்த இமாம் தான் தொழுவித்தாரு இது நான் சொல்றது ஜிபிரில் அலைத்தலாம் வரல அல்லாவுடைய மலக்குமாறு வரல நபிமார் இடங்கள்ல எங்களுக்கு தெரியும் இந்தியா வம்சாவளியில வந்த மன்னர்கள் முகலாயர்கள் அந்த வம்சத்துல வந்தவர் தான் ஷம்சுத்தீன் அல் கமிஷ் ரஹமத்துல்லாஹி அலியா கண்ணியத்துக்குரிய எல்லாஹின் நல்லடியார்களே நான் என்ன செல்ல வார நின்றா கியாமத்துடைய நாள் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் மதிப்பு அல்லாவோட மகபத் வைத்த மனிதன் அல்லாவோட தொடர்பு வைத்த மனிதனுக்கு தான் மதிப்பு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துடைய இன்பங்கள் வெறுமனே ஏமாற்றம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஒவ்வொரு மனிதனும் பக்குவமான முறையில பேணுதலான முறையில உலகத்துல வாழ்க்கையை கழிச்சிட்டானா பெரிய பெரிய இன்பங்களை அல்லா வச்சிருக்கிறான் ஒவ்வொருத்தரும் நல்ல ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க ரமதான கழிச்சிட்டோம் எல்லாரும் ரமதான உடன்படிக்க செஞ்சிருக்கிறோம் யா அல்லா இதுக்கு பின்னால் எந்த பாவமும் செய்ய மாட்டோம் எங்களுடைய புதிய பாவம் பழைய பாவம் எல்லா பாவத்தையும் யா அல்லா நீ மன்னிச்சு போட்டது இதுக்கு பின்னால பாவ மன்னிப்பு செய்ய மாட்டோம் என்ற ஒரு உடன்படிக்கையில ஒப்பந்தத்துல நாங்களோடு இருக்கிறோம் ரமலான் பயிற்சி சென்றதுக்காக வேண்டி வேண்டிய கூத்து போடுறதுக்கு இஸ்லாத்துல எந்த அனுமதியும் இல்லை எனவே உள்ளத்தை நஷ்ட உள்ளத்தை இந்த உலகத்தை அடக்கிட்டோமா அல்ல பெரிய பெரிய இன்பங்களை சொர்க்கத்துல வச்சிருக்கிறார் கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சொர்க்கத்துல அல்லாஹ் மனிதனுக்கு ஆசை ஊட்டுறான் ஆர்வம் ஊற்றுறான் அதுதான் சொல்றாங்க இஸ்லாமிய உளவியலாளர்கள் சைக்காலஜிஸ்டும் சொல்றாங்க ஒரு பிள்ளைய நீங்க தொழுறதுக்கு தொழுகிறதுக்கு ஏறக்கூடிய நேரம் ஒரு பிள்ளைக்கு நீங்க சொல்றீங்க நீங்க சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய நேரம் அந்த பிள்ளைய பயம் காட்டவான தொலை சொல்லி நீங்க சொல்லவான தொலாட்டி நீ நரகம் போவாய் அல்ல உடைய நரகத்துல போடுவான் இப்படி சொல்ல வானம் தொலாட்டி நரகம் போவாய் என்று சொல்ல வானம் தொழுந்தா நீ சொருகம் போவாய் என்று சொல்லி ஏவுங்க சுபகாங்க இப்படிதான் குரான் சொல்லுது அல்லாவும் குரான் ஆச ஆர்வத்தை காட்டார் உங்களுக்கு நாங்க கண்ணியமான சொர்க்கத்தை வச்சிருக்கிறோம் அதுல பல இன்பங்களை வச்சிருக்கிறோம் அதுல ஒரு இன்பம் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடி யார்களே சொர்க்கவாதிகளுக்கு தரக்கூடிய ஊருளின் பெண்கள் இந்த ஹூருல் ஐங்கள் என்று சொல்லி சொன்னா நாங்க யோசிக்கலாம் இந்த ஹூருல் ஐன் யார் எப்படியான ஹூருல் ஐன் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை போலவா அல்லா சொர்க்கத்துல சொர்க்கவாதிகளுக்கு வச்சிருக்கிறான் இல்ல இல்ல அல்லா படைத்திருக்கக்கூடிய ஊருலகிங்கள் கண்ணழகிகள் வித்தியாசமானவர்கள் யார் வயிற்றுலையும் பிறக்க மாட்டாங்க முத்துக்குள்ளால இருந்து வெடிச்சு வருவாங்க சுபகானல்லா அல்லா ஒரு ஹூருல் ஐன வச்சிருக்கிறான் சொர்க்கத்துல என்று சொல்லக்கூடிய ஹூருல் ஐன் வாலிபர்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளுமோ ஒரு பெண்ணுக்காக வேண்டி உயிரை விடக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறோம் சமூகத்துல வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான் உலகத்துல நீங்க அடக்குறீங்களா இந்த உலகத்துல அடைய பார்த்தா செய்யாமத்துல உங்களுக்கு அடைய முடியாது உலகத்துல அடக்கினாதான் செய்யாமத்துல உங்களுக்கு அடைய முடியும் அல்லாஹ் சொல்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு உலமாக்கள் எழுதுறாங்க ஜினானி இந்த ஹூருலீனை பத்தி எழுதுறாங்க இந்த கண்ணழகிய பத்தி எழுதுறாங்க அந்த பெண்ண கண்டா அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்களா வைத்த அந்த அபாவுடைய தோலை தட்டிட்டு சொல்லுவாங்களா லவ் யலமு தாலிபூன லகில ஜத்தூ சொன்னா உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களுக்கு லுஹபா உன்னுடைய அழக பத்தி தெரியும் என்றா அவங்க உன்னை அடைய முயற்சி செய்வாங்க அல்லாவும் சொல்றான் எந்த அளவுக்கு என்றா கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது அந்த லோபாவை பத்தி அந்த ஊருடைய கண் ரெண்டுக்கு நடுவுல அல்லது நெத்தியில தன்னுடைய சொருகத்தில இருக்கக்கூடிய சொர்க்கவாதியான கணவனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு ஊருள் ஐனை பத்தி சொல்றான் ஐநா என்று செல்லக்கூடியவ இவதான் ஊருள் ஐன்களுக்கு ஆகப்பெரிய ஊருள் ஐன் எந்த அளவுக்கு என்றா கிட்டத்தட்ட செவன்டி தௌசண்ட் எழுபதாயிரம் ஊருள் ஐங்கள் வலது பக்கம் எழுபதாயிரம் ஊருள் இடது பக்கம் இந்த ஐநா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருள் ஐனுக்கு ஹிதுமத்துக்காக வேண்டி அவளுடைய ஆடைய தூக்கிறதுக்காக வேண்டிய அவ்வளவுதான் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஹவுருலைன்கள் ஒரு ஹவுருலைனுக்கு ஹிதுமத்துக்கு இந்த ஐநா என்று செல்றவ லேசான ஒரு ஹவுருலைன் அல்ல அல்லாஹ் சொல்றான் லௌலா அன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கதப அலா அஹ்லில் ஜன்னதி அல்லாஹ் யமூத லமாது பி ஹுஸ்னிஹா வ ஜமாலிஹா அல்லாஹ் சொல்றான் இந்த அளவுக்கு என்ன சொர்க்கத்துல சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் மௌத்த வச்சில்லை சொர்க்கத்துல சொர்க்கவாதிகளுக்கு மவுத் இல்ல அப்படி மவுத் என்று அல்லா வச்சிருந்தான் என்றா இந்த ஐநா என்று செல்லக்கூடிய ஐனுடைய அழக கண்டா ஒவ்வொரு சொர்க்கவாதிகளும் மவுத்தாகுவான் என்பதாக சொல்லப்படும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்துல இருக்கக்கூடிய பெண்களால் இது நடக்குமா அது மாத்திரமல்ல தொடர்ச்சியா சொல்றாங்க லவ் அல லகான ஏழு கடல்ல இந்த துப்பினாண்டா பிட் பண்ணினான்னு சொல்லி சொன்னா அந்த ஏழு கடலும் தேனை விட இனிப்பாக மாறிடும் என்பதாக உலமாக்கள் எழுதுறான் அல்லாஹ் என்னைய சுகுரி அல்லாஹுவின் நல்லடி யாரே இந்த ஐநா என்று செல்லக்கூடிய ஊருள் ஐனுடைய நெஞ்சு பகுதி அல்லது கண் ரெண்டுக்கு நடுவுல யாருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று தெரியுமா யாருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று தெரியுமா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சொன்னா சில நேரம் நாங்க பொறாமப்படுவோம் சில நேரம் கோவப்படுவோம் எழுதப்பட்டிருக்கும் அந்த ஐநா என்று செல்லக்கூடிய ஊருளையினுடைய நெஞ்சு பகுதியில பிலாலிபுனு அல்லாஹ் அல்லாஹ் நாங்க யோசிக்கலும் அதரத் இது பெரிய அநியாயமே அதரத் பிலால் என்று செல்றது நீங்கிற ஒரு அடிமை அப்படியான ஒரு சஹாபிக்கு இப்படியான ஒரு ஊர்ல கொடுக்கிறது கொஞ்சம் நியாயம் இல்லாத ஒரு விடயம் தானே எங்களோட உள்ளத்திலே ஒரு சிந்தனை வரலாம் கண்ணியத்துக்குரிய எல்லாவின் நல்லடியார்களே நாங்க எப்படி கோவப்படுறோமோ நாங்க எப்படி பொறாமப்படுறோமோ இத போல அந்த சௌருனையினும் பேசி சொல்லுவாவாம் அல்லா விடத்துல யா அல்லா இனிய நீதான் அழகா படைச்சிருக்கிறாய் ஊருல எங்களுக்கெல்லாம் தலைவியா வச்சிருக்கிறாய் இப்படியாப்பட்ட ஒரு அழகு நிறைந்த இணைய மாதிரி ஒரு பெண்ணை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த பிலால் ரதி அல்லாஹ் நீ கொடுக்கறியே இதுல என்ன நியாயம் இருக்குது இதுல என்ன தனியை வச்சிருக்கிறாய் என்ன படிப்பினை இதுல எண்ணியத்துக்குரிய நல்லது யார்களே அல்லாஹ் ஒரு பதில் சொல்லுவானாம் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில பாருங்க அல்லாஹ் சொல்லுவானாம் ஐநா நீ யோசிக்கிறாய் உன்னுடைய அழக வச்சு பிலால் எப்படி ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஆனா கியாமத்துடைய நாள் அந்த பிலாலுக்கு நான் கொடுக்கக்கூடிய அழகுல பிலால் உனே ஏற்றுக்கொள்ளுவாரா இல்லையான்னு சொல்லி எனக்கு சந்தேகம் ஐநா அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லது யாருங்களே இந்த விலாலிபுன் ரபாஹ் ரதி அல்லா யார் யார் உலகத்துல செல்வ செழிப்போட வாழ்ந்தவங்களா பணக்காரனாக இருந்தவங்களா ஆட்சி அதிகாரத்தோட வாழ்ந்தவங்களா இல்ல சாதாரண ஒரு மனிதன் ஆனா அல்லாவோட மஹப்பத் அல்லாவோட நெருக்கம் அல்லாவோட ஹப் அல்லாவோட அன்பு அதனுடைய வெளிப்பாடு தக்குவா என்று செல்லக்கூடிய இரையற்றம் நிறைந்த ஒரு மனிதன் கண்ணியத்துக்கு எல்லாம் நல்லடியார்களே கடைசியா ஒரு அதீச சொல்லி முடிச்சு கொள்றேன் மாலிக்கு தீனா ரகத்துல்லாஹி அலையாம பாதையில போறாங்க ஒரு அடிம பெண் தன் அப்படியே முழுமையான முறையில் அலங்கரிச்சு கொண்டு போறா போகக்கூடிய நேரம் மாலிக்கு தீனார் பைத்து கேட்கிறாங்க ஏ அடிம பெண்ணே உன்னுடைய விலை என்ன சொன்னாங்க என்னுடைய விலை ரொம்ப அதிகம் அதை வேங்குறதுக்கு உங்களுக்கு சல்லி இல்ல சொன்னாங்க உங்களை அல்ல உங்களை விடவும் பெருமதியான பெண்களை வேங்கக்கூடிய தாக்கத் சக்தி எங்களுக்கிட்ட இருக்குது சொல்லுங்க உங்களோட வேலை என்ன மற்ற பெண்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க மாலிக்கு தீனாரிபடி கேட்கிறாங்களே இவர் ஒரு கரீபான ஒரு மனிதன் இவர் ஒரு பரதேசியான மனிதன் இவருக்கு என்ன சக்தி இருக்குது இந்த பெண்ணை வாங்குறதுக்கு சொன்னாங்க அந்த பெண்கள் இந்த மனிதனை நான் அரண்மனைக்கு கூட்டிட்டு போவோம் போனோம் என்று அங்க ஒரு கூத்து பார்க்கலாம் பெய்த்து கொண்டு போறாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குக்காக வேண்டி கொண்டு போறாங்க பெய்த்து அரசர் இடத்துல சொல்றாங்க அரசே என்னைய கேட்டு பண்ணு தீனார் சொன்னாங்க என்னைய வாங்குறதுக்கு அவர் தயாராம் அரசர் வந்து கேட்கிறாங்க எங்க எங்க அந்த மனுஷனை கொஞ்சம் காட்டுங்க உங்களே வேங்கேலும் என்று சொன்ன அவரை கொஞ்சம் காட்டுங்க உடனடியாக பைத்து காட்டுறாங்க இவர் தான் அரசர் கண்ட உடனே அவருக்கு விளங்கிட்டு இவர் பெரிய ஒரு தப்புவாதாரி இவர் பெரிய ஒரு தக்குவாதாரி தான் அல்லாவுக்கு பயந்த ஒரு மனிதன் தான் கேக்குறாங்க ஏ பெரியாரே நீங்க இவங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதா சொன்னாங்க இவங்களை அல்ல இவங்களை விட பெருமதியான பெண்களை வாங்கக்கூடிய தாக்கத்தை எங்களுக்கிட்ட இருக்குது சொன்னாங்க உங்களோட பார்வையில இவளுடைய பெருமதி என்ன உங்களோட பார்வையில இந்த பெண்ணுடைய பெருமதி என்ன சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தமனுஹா ஐந்தி நவாசானி முசவ்விசத்தான் சொன்னாங்க என்னுடைய பார்வையில் இந்த பெண்ணுடைய பெருமதி என்னென்றா சப்பி போட்ட சூப்பி போட்ட ரெண்டு ஈச்ச பழம் கொட்டா அல்லா கேக்குறாங்க பெரியார நீங்க என்ன சொல்றீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அவங்க காரணம் சொன்னாங்க இந்த பெண் அத்தர் பூசல்ல குளிக்காம கிட்ட வந்தா என்றா நாங்க அந்த பெண்ணை விரட்டிடுவோம் யாரும் அசுத்தமான நாசத்தோட நஜீசோட கிட்ட எடுக்க மாட்டோம் இந்த பெண் பல் விளக்காம மிஸ்வாஸ் செய்யாம அருகில வந்தாண்டா நாங்க அவள் அப்படியே துரத்தி விட்டுடுவோம் நாங்க வீட்டிலேயும் சொல்லுவோம் என்னவா கிட்ட வரையில வாயல் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அதே போல தொடர்ச்சியா சொன்னாங்க இவ தலை சீவல்ல என்றா தலை அப்படியே பரட்டையாவி பைத்தியகாரிய போல இருப்பா அதுக்கு பின்னால சொன்னாங்க இவ மென்சஸ் வருவது மாசம் மாசம் இவக்கு மாதவிடாய் வருவது இவக்கு ரத்தம் வெளியாகுது இவ ஒன்றுக்கு போறா சிறுநீர் கழிக்கிறார் இவக்கு ரெண்டுக்கு போல அசுத்தம் வெளியாகுது அதே போல இவருக்கு எவ்வளவு கவலை இருக்கு கஷ்டம் இருக்கு தங்கடம் இருக்கு அதே போல இவளுடைய மகப்பத்தும் போய் இன்றைக்கு அவங்களோட இருக்கிறா இதை விடவும் வேற யாரு சரி நல்லா கவனிச்சா அவசித்த வைத்துடுவா இவளுடைய மகப்பத்தும் பொய் அதனாலதான் இவளுடைய பெருமதி என்னுடைய பார்வையில ரெண்டு தப்பி போட்ட ஈச்சபலம் கொட்டைந்தா அல்லாவும் கேட்டாங்க உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய பெண்களை பத்தி சொன்ன சொல்லுங்களே அவங்க சொன்னாங்க சொன்னாங்க எனக்கிட்ட ஒரு பெண் இருக்கிறா அவ எதால படைக்கப்பட்டிருக்கிறாண்டா கஸ்தூரியால படைக்கப்பட்டவர் முத்துக்களால படைக்கப்பட்டவ மிக்கால படைக்கப்பட்டவ பிரகாசம் வெளிச்சத்தால படைக்கப்பட்டவ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே லவ் முசிஜத் ரீஹா அவங்க சொல்றாங்க அப்படியே அவங்க ஸ்பிட் பண்ணினாங்கண்டா அப்படியே துப்பினாங்கண்டா கடல்ல முழு கடலும் இனிப்பாக மாறிடும் ஒலவு துயலி கலாமிஹா மையத்துள்ள அஜாப் அவ போயிட்டு ஒரு மையத்துக்கிட்ட போயிட்டு பேசினா என்றா மையத்தும் எழுப்பி ஜவாப சொல்லும் அதே போல சொல்றாங்க தொடர்ச்சியா அவ அவளுடைய கைய எடுத்து சூரியனுக்கு முன்னால காட்டினா சூரியனுடைய ஒளி அப்படியே மங்கி பைத்திடும் இருளான இடத்துக்கு அந்த பெண் போனா என்றா முழு இடமும் அப்படியே பிரகாசத்தால ஜொலிக்கும் இந்த பெண் எங்க வளர்ந்தவ ரஷ்யால வளர்ந்தவ அல்ல சுவிட்சர்லாந்துல வளர்ந்தவ அல்ல அவங்க சொல்றாங்க இந்த பெண் சொர்க்கத்துடைய ஒவ்வொரு ஊற்றுக்கள் கிட்ட வளர்ந்த பெண் சொன்னாங்க இந்த பெண்ணடைய நாங்க என்ன செய்யணும் பெரிய அமல்கள் சொல்லல சொன்னாங்க இப்படியான ஒரு ஹூருல் ஈனடை என்ன தெரியுமா செய்யணும் ரெண்டு அமல் சொல்லி கொடுத்தா அதுல முதலாவது அமல் தான் ஒவ்வொரு நாளும் தஹஜுதுல அல்லாஹுக்காக வேண்டி ரெண்டு ரக்கா தொழுந்துட்டு வாங்க இப்படியான ஒரு ஹூருல் ஐ அல்லா தருவாங்க இப்படியான ஒரு மனைவியை தருவான் அதே போல பாதையில நடந்து போறீங்க மக்களுக்கு தங்கடம் தரக்கூடிய பொருட்கள் இருந்தா காலால் அப்படியே ஓரமாக்குங்க இத போல ஒரு மனைவி அல்லா சொர்க்கத்துல தருவான் இத கேட்ட உடனே அரசருடைய உள்ளமும் மாறிட்டு அந்த அடிமை பெண்ணுடைய உள்ளமும் மாறிட்டு ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வாராங்க அல்லாவுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து கொண்டு போறாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே இந்த சொர்க்கத்தை பத்தி தான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இந்த சொர்க்கத்தின் பக்கம் தான் உங்களை நாங்கள் அழைக்கிறோம் அப்படியே வந்துடுங்க என்பதாக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை ஆர்வத்தை ஊற்றான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ரமலான்ல எடுத்த படிப்பினைய முழு வாழ்க்கையில எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் வாழ்க்கையை கொள்ளுவோம் அந்த மேலான சொர்க்கத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்வோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஃபலாசோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் முழுமையான முறையில எங்களுக்கு வழங்குவானா அல்ல எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயா குற்றம் குறையில எங்களை மன்னிச்சிடுவாயா மன்னிச்சிடுவாயாக அறிந்து அறியாமல் விஷய தவறுகளை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத மக்கள் யா அல்லா நீயோ கொடுக்க ரொம்ப தகுதியான ரப்பாக இருக்கிறாயா அல்லா எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா உங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களுடைய வாழ்க்கையில மறக்க செஞ்சிடியா அல்லா எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளா இருக்கிறாங்க யா அல்லா அவர்களுடைய கபர்களை விசாலமாக்கி வச்சிடுவாயாக சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கிடுவாயாக நரகத்துடைய படுகொலி ஆக்காதிருப்பாயாக இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூக்களை கைப்பற்றுவாயாக அனில்